சாமி வந்து இது காசிக்கு போயிட்டு திருப்பனந்தா சாமி நேர்த்தா வந்துருக்கு என்னமோ திருவரும் என்னவா இல்ல என்ன இப்ப எல்லாம் எங்க அது மாதிரிலாம் வந்து என்ன என்ன போறோம் எனவே பாருங்க பொய்விட்டு உடையான் கடல் புகவே போவோம் இந்த பொய்ப்பொருளாகி இந்த பிறவியை விட்டு விட்டு நாம் பெருமானியா காணுவதற்காக சொல்லுவோம் வாங்கப்பா காலம் வந்து விட்டது என்று சொல்லி காலம் உண்டாகவே காதல் செய்து புகவே வேண்டா புலன்களில் யார் இனிமே இந்த பொறிகளோடு நமக்கு சம்பந்தமே கிடையாது <laughs> ஏன் இது வரைக்கும் இருந்து இருந்து இருந்து இந்த பொறிகளோடு இருந்தது போதும்ப்பா <laughs> மெய் வாய் கண் மூக்கு செவின்னு பாருங்க இதை வச்சுக்கிட்டு கண்ணாமலாம் கண்டுபிட்டோம் அல்லவா இனி முதற்கொண்டு நமக்கு இந்த பொறிகளே வேண்டாம் <laughs> இல்ல புகவே வேண்டா புலன்களில் இந்த புலன் வேறு பொறி வேறு அது என்ன தெரியுமல்ல பொறிங்கிறது ஐந்து உறுப்புகள் புலன்கிறது அதனால் நுகரப்படுகிற உணர்வுகள் அவ்வளவு இப்ப கண் பொறி அப்ப அதனால் பார்ப்பது புலன் அதான் சுவை ஒளி ஊரு ஓசம் நாற்றம் என்ற ஐந்தின் வயதில்வான் கட்டி உலகு திருவள்ளுவர் பொறிகள் நெறிமைங்கிறாரு அங்க ஆமா பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கரில் நின்றார் நீண்டு வாழ்வார் திருவள்ளுவர் பெரிய ஞானி அல்லவா மக்கு பயிரலா உங்க கையில வச்சுக்கிட்டு மாட்டிட்டு இருக்கிறீங்க நிலைமை இந்த குரல் எங்கடா போறது பொறிவாயில் ஐந்து அவித்தான் இந்த ஐந்து பொருள் ஐந்து பேரடிவும் கண்களையே கொள்ளணும்னு சொல்றாரு யாரு அவரு அதோட கூட இது பொறி சொன்னார் இன்னொன்று சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமன் டைந்தின் பகுதறிவான் கட்டை உலகு என்ன வகைன்னா சுவைன்னு நீங்க என்ன அந்த உலகில் சுவை கூடாது யார் அப்படியே கண்டு கொண்டாலும் அலங்காரம் பண்ணி பாக்குறது பாத்தீங்கன்னா அந்த சுவை தெரியணும் அதான் வகைன்னா எந்த சுவை தெரியணும் எது எந்த சுவை தெரியக்கூடாதுன்னா அருளியல் வயப்பட்ட சுவை அருளியல் வயப்பட்ட ஒளி அது போல அவை அருளில் வயப்பட்ட ஊரு இதெல்லாம் நம்ம காணணும் ஆனா இந்த உலகியல் வழிபட்ட சுவை உலகியல் வழிபட்ட ஊரு இது வரும் அதான் வகை தெரிவான் கட்டிய உலகு எந்த சுவை வேணும் அதான் பெருமான் என்பது நாக்கூசி படைச்ச நாரிய புண்ணாக்குனார யாரு வள்ளலாதான் ஆமா படைச்ச நாரிய புண்ணாக்கு அல்வா கொஞ்சம் விடுங்க பார்க்கலாம் சரி சரியா கொஞ்சம் கொடுங்க பாக்கலான்னு இதுலயே இருக்கேடா இந்த நாக்கு ருசிய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க அந்த சுவையா பார்ப்பா அப்ப வகைனா இந்த சுவை தெரியணும் திருவைந்தெழுத்தையும் பெருமானுடைய சுவை நினைவிற அந்த வகை வேணும் ஆனா இந்த உலகில் கூட அதான் வகை தெரிவான் கட்டே உலகு எந்த சுவை வேணும் எந்த ஒளி வேணும் எந்த ஊரு வேணும் என்பதை தெரிஞ்சு செய்யணுமே தவிர இந்த ஊரும் ஒளியும் வைக்கக்கூடாது இப்படி பொடியும் பொலியெல்லாம் அருமையா சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் பெரிய ஞானி அல்லவா அதனாலதான் திருக்குறள்ல ரெண்டு திருக்குறள் கைலாயத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்றேன் சேரமான் பெருமாள் நாயனார் ரெண்டு திருக்குறளை அப்படியே எடுத்து கைலாயத்திலேயே பாடுகிறார் சுந்தரமுனியில் எனவே நம்முடைய இலக்கிய உலகிலேயே கைலாயம் சென்றது திருக்குறள் ஒன்றுதான் உட்கார் அவ்வளவு பெரிய நூல் அல்லவா என்ன பண்ற சிவ சிவ என்னங்க சிவா பாருங்க திருக்குறள் போனா இங்க வந்துருவோம் அதனால புகவே வேண்டா புலன்களில் ஐயா அந்த சுவை ஒளி ஊர் ஓசை ஆகிய பொறி வழி புலங்கள் வழி போயிடாதீங்கப்பா நீர் புயங்க பெருமான் பூங்கடல்கள் மிகவே நினைவின் ஐயா இந்த பொறி வழிபட்டு புலன் வழிபட்டு நீங்க அப்படி போய் போயிடாதீங்கயா நீங்க எல்லாம் செய்யக்கூடாதியா செய்யக்கூடாது என்ன செய்யணும் புயங்க பெருமான் பூங்கடல்கள் அருமையான மார்பகத்தை உடைய எங்களுடைய பெருமான் அந்த பெருமானுடைய அருமையான திருவடிகள் இருக்கு அதை மிகவே நினைவின் மிகவேன்னா எப்பொழுதாவது ஒரு நாள் ஒரு பொழுதாயிலும் ஈசன் நாம் உச்சரிக்க வேண்டும் திரைப்பட பாட்டில் பண்ண ஆமா நீங்க நீல நீந்தடியன் என்ன மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள் மற்ற இந்த உலகில் வழிபட்டதெல்லாம் கொஞ்சம் கூட வேண்டாம் எல்லாம் இது வரைக்கும் அனுபவிச்சு எல்லாம் போதும் அதனால அது என்ன பண்ணும் போக விடுமின் அதெல்லாம் தொலைச்சு தலையப்படும் சரி என்னைய வாங்க இன்னையோட முடிச்சிடும் அதனால இப்படி போக விடுமின்கள் நகவே ஞானத்து உள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் நகவே ஞானம் நகவே உலகம் சிரிக்குது என்ன என்ன திருவாதூரம் ஆண்டுமே அமைச்சராக இருந்தார் பசுக்கு நம்ம இறைவன் ஆண்டு விட்டார் இவருக்கெல்லாம் அருள் என்று சில சிரிப்பாங்க அப்படி பிறரெல்லாம் சிரிக்கும்படியாக எனக்கு என்ன செய்தார் பெருமான் உள் புகுந்து என்னுடைய உள்ளத்துல புகுந்து சரி அப்படியான சுவாமி பெரிய சாமி இல்ல வந்தேன் நாயே அணைய நமையாண்ட நாயா இருக்கிற என்னை ஆண்கொண்டான் இப்படி எல்லாம் அதனால் நீங்க தகவே உடையான் அதனால மிகச் சிறியவனாய என்னையும் ஆட்கொண்டான்னு பாருங்களேன் தகவே உடையான் தனை சார தளராதிருப்பார் தாமீ அவனை நினைப்பதற்கே தளராது இருக்கணும் என்ன கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி போகக்கூடாது இந்த மாதிரி சோர்வே வரக்கூடாது வராமல் அந்த பெருமான் திருவடிக்கு செல்வதற்கு உருப்படியும்பா எல்லாம் சேர்ந்து வாங்கியா போவோம் என்றெல்லாம் அழைப்பதுதான் யாத்திரை பத்து என்று சொல்லுகிறது இருக்கு அல்லவா கைலா யாத்திரை இது தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு வகையும் யாமார் யமதார் பாசமார் என்ன மாயம் நீ நினைச்சு பாருங்க இந்த உலகியல் வழிபட்ட நம்முடைய உடம்பு மனைவி மக்கள் தாய் புள்ள குட்டி என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு பேரப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறே இதெல்லாம் என்ன நமக்கு என்னான்னு சுத்தமெல்லாம் வர்றாங்களா கூட போறாங்க இப்ப இங்க கடைசியில வர்றாங்களா கிடையாது அதனால அதனால மெய்த்த மனையாலும் வீதி மட்டேன்னு பண்ண பட்டணத்தார் மனையால் வருவா எங்கே அதை தூக்கும் போது போயிட்டீங்களே எப்ப நான் பார்ப்பேன் அப்படின்னு கீழே வந்து விழுவான் அவ்வளவுதான் வீதி மட்டும்தான் மக்கள் காடு மட்டு மக்கள் சுத்தமெல்லாம் காடு மட்டு சுடுகாட்டுல வந்து அது வைக்கிற வரைக்கும் தான் ஆமா நீ அப்படி யாருப்பா வருவா நமக்கு சுற்றம்னா பெருமான் ஒருத்தான் அருந்துணையை அடியார்கள் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல்ஞால தகத்துள் தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்முல் அகத்தடைக்கு மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும்பயனை போகமாற்றி பொதுநீக்கி தனிணைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை எந்த ஒரு சுவாமி பெரும்பற்ற புலியோராணி பேசாத நாளெல்லாம் பரவாயில்லை அப்பர் சொல்லி புத்தன் அல்லா நமக்கு யார் விட்டா அது கூட போகும்போது யாருப்பா வருவா பெருமானலவா வருவார் என்றெல்லாம் சொன்னார் அதனால தாம் நாமே தாமே தமக்கு சுற்றம் நமக்கு யாருன்னு கேட்டா நாம தான் அப்பா நாம தான் அம்மா நாம தான் அன்புடைய மாமன் நாம நாம தான் அன்புடைய மாமி எல்லாம் வேற யாரு கிடையாது தாமே தமக்கு சுற்றமும் தன் தாமே தமக்கு விதி வகையும் நாம் செய்த விதி வினையின் வழிதான் நம்முடைய விதி போயிட்டு இருக்கும் அல்லவா அது பிறர் காரணம் அல்ல நம்முடைய விதி வகை நம்முடைய தாம் செய்த விதியை பொறுத்ததுதான் வினையை பொறுத்ததுதான் விதி வகையும் யாம் ஆர் யமதார் பாசம் ஆர் என்ன மாயம் எப்பா இதெல்லாம் நம்ம பெருமாண்டம் சென்று செல்ல புறப்பட்டு விட்டா இதெல்லாம் மாயம் போயப்படாதா நாம யாரு யமதார் இந்த யாம்ங்கிறது தன்னை குறிக்கிறது யமதுங்கிறது பொருட்பற்றி குறிக்கிறது அல்லவா யமதார் ஆர் பாசம் ஆர் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியன் அல்லவன் அதனால பாசுகிறது பாசமார் இவையெல்லாம் என்ன மாயம் நினைச்சு பாக்குறார் நாமே ஒரு மாண்பு அமைச்சராக இருந்து திருவாதூர்ல தோன்றி வளர்ந்து எழுந்து அல்லவா அமைச்சராகவும் இருந்து அரசன் வர நாம் எழுந்திருக்க இவங்கெல்லாம் ஆபர்கள் என்று சொல்ல இதுக்கு என்னன்னு கேட்க அதெல்லாம் கேட்க அப்படிலாம் சொன்னமே எல்லாம் என்ன ஒரு மாய அதெல்லாம் பயன்படுமா இல்லையே என்று மாண்புமிகு அமைச்சர்ல அவரு அதனால இப்படி எல்லாம் நினைக்கிறார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாரமின் இதெல்லாம் விட்டு விட்டு நமக்கு தலைவனாக கோமான்னா நமக்கு தலைவனாக இருக்கிற பெருமான் அவன் பண்டை தொண்டரோடும் அவன் தொண்டரோடுவே எப்போது இருப்பான் நம்ம போன்ற அடிவர்கள் தான் அவங்க எல்லாம் தொண்டர்கள் தான் ஒரு காலத்தில் அவங்க எல்லாம் நம்ம போல பிறந்து இந்த வினைவேப்பட்டு இருந்து பிறகு பெருமானை அடைந்தவர்கள் அதனால அப்படிப்பட்ட அந்த பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு ஓமாரமின் என்ன குறிப்புன்னு கேட்டா அவனுடைய குறிப்பு என்ன எல்லாம் அப்படி மேல வரலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா போகணும் கொஞ்சம் நில்லுங்கன்னா நிக்கணும் நம்பாடு போயிடக்கூடாது அல்லவா அப்படின்னு அப்புறம் உம் அப்படின்னா அப்படியே நேரா போகணும் எனவே திருக்குறிப்பறிந்து போங்க அதுக்கு முன்ன போகக்கூடாது நாமாவும் நுழைஞ்சிடக்கூடாது ஆனா நுழையாமே இருக்கக்கூடாது திருக்குறிப்பு எப்போ வரும்னு பார்த்து திருக்குறிப்போடு போகணும் இப்படியெல்லாம் நாம் போக வேண்டும் நம்முடைய யாத்திரையில பாருங்க எல்லாம் யாத்திரை போகணுமா இல்ல அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாறமின் அப்படி போகும்போது என்ன போயிடும் இந்த பொய் நீக்கி புயங்கனாழ்வான் பொன்னடிக்கே போமாறமின் இந்த பொய்ப்பொருளாக இருக்கிற உடல் இந்த உணர்வு இந்த உலகம் இவற்றை எல்லாம் விட்டுவிட்டு அவனுடைய திருவடியாகிய இடத்திற்கு நாம் போமாறு அமையும் மனதை அமைத்துக் கொள்ளுங்கள் அதற்குரிய பக்குவத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி அழைக்கிறார் அடியாரானீர் எல்லீரும் மின் விளையாட்டை இது வரைக்கும் தான் உலக விளையாட்டுல இருந்தீங்க இனிமே கூடவா அந்த விளையாட்டு வச்சுக்கிறது அதோட ஒரு முழுக்கு போட்டிருக்கியா ஏன் நீங்க அடிவரில் அல்ல வெய்யடியாரில் அல்ல அடியாரானீர் எல்லீரும் எல்லீரும்னா நீங்க எல்லோரும் அர்த்தம் இந்த எல்லீரும் எல்லாரும்ங்கிறது இருக்குது இந்த எல்லீருங்கிறது இலக்கிய வழக்கில் இருக்கு பின்னால போயிட்டு எல்லீரும்னா நீங்கள் எல்லோரும் என்ற அர்த்தம் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை இதுவரையிலும் இந்த போக்கும் வரவும் புணர்விழா புண்ணியனாக அவன் பெருமான் அடையாம நாம போக்கும் வரவும் புணர்வும் புரிஞ்சோம் பிறவியில அந்த விளையாட்டை இன்னையோடு முட்டுப்புள்ளி வச்சிருங்க அகல விடுமின் விளையாட்டை கடி சேரடியே வந்தடைந்து கடை கடி கடிசேரடியே முன்னே சொல்லியிருக்கு கடின்னா நறுமணம்னு அர்த்தம் கடியேற்கும் பொங்கமல கால்காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்றது எங்க கந்தரல் கந்தரல் கந்தரல் கோரம் சாமி அங்க கடியேற்கும்னா நறுமணம் பொருந்தி இருக்கும்படியான பூங்கமல கால் உண்டு திருவடி கடினம் வாசனை நறுமணம் நல்லா தெரியும் கடின நீக்குதல் கடிதல்னா நீக்குதல்னு ஒரு பொருள் உண்டு கடிதல் ஏமாயம் அதனால இங்க வந்து பொதுவா கடின அந்த தல் போடாம வெறும் கடின நறுமணம் அங்க கடின நறுமணம் நறுமணம் பொருந்தி இருக்கிறது கடி என்ற சொல்லுக்கு நறுமணம்ங்கிறது அந்த காலத்துல நிறைய இருந்தது அது தொடர்ந்து நம்ம எடுத்தாலாதனால் அது நமக்கு சங்கடம் போயிடுச்சு ஏன்னா கடின்னா நமக்கு என்ன இதுலதான் இருக்கு கடின்னா எது பாயிலையும் பல்லுலையும் வெள்ளமா கடி வேற மாதிரி இருக்குது இதுலதான் இருக்குமே தவிர இந்த கடி என்பதற்கு அந்த நறுமணம் என்ற பொருள் வரணும் இது கொண்டு போய் உடம்புல போடுங்க என்ன பண்றது அதனால கடி சேரடியே வந்தடைந்து நறுமணம் பொருந்திருக்கும்படியான திருவடி அந்த திருவடியை வந்தடைந்து கடை கொண்டிருமின் அந்த திருவடியினுடைய திருக்குறிப்பை அப்படியே பார்த்துட்டு சாமி என்ன நினைக்குது அப்படின்னு பாக்குறேன் ஏன்னா அவங்க நினைக்கும் போது அப்படின்னா உடனே போட்டுருணும் அப்படி அப்படின்னா இறைவன் அர்த்தம் இன்னைக்கு இப்ப சன்னிதானங்கள்லாம் இருக்கும்போது அவங்களுடைய என்ன திருக்குறிப்பு தெரியுதோ அது மாதிரி பாத்துக்கணும் உட்கார்ந்துருப்பாங்க சரி இப்ப எல்லா எல்லாரும் எந்திரிக்கலாம் போலாம் அப்படின்னு சொன்னா நான் பாட்டு எந்திரிக்கக்கூடாது இப்படி பார்த்துட்டு அப்படின்னா அப்படின்னு எந்திரிக்கணும் அது தெரிஞ்சு எந்திரிக்குமே தவிர நான் பாட்டு விஷயமே தரவே என்ன நீ பாட்டு எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னு அதனால அந்த திருக்குறிப்பறிந்து சரி போய் போறோம் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க நாம எல்லாம் வணங்கிக்கிட்டோம் வணங்கின பிறகு அப்படின்னு நின்றுட்டு இருக்கோமே தவிர புக்குன்னு உட்காரக்கூடாது அந்த வணங்கி நிற்கும் போது அப்படின்னா அப்படி உட்காரணும் ஆமா இது இது வந்தாதான் உட்காரணுமே தவிர இல்லைன்னா நின்றுதான் இருக்கும் இதெல்லாம் அந்த மாதிரி அந்த அமைப்பு தெரியும் எனவே இப்படியாக என்ன செய்யணும் கலை கொண்டிருவின் திருக்குறிப்பை அதனால அவங்களுடைய திருமா பெருமானுடைய திருக்குறிப்பு என்னங்கிறத பார்த்து எதையும் செய்யணும் அவங்களுடைய திருக்குறிப்பு பார்த்து அவங்க திருக்குறிப்பு பார்த்துன்னா வாயினால சொல்ல மாட்டாங்க அப்படி பாக்குறதா தெரியும் குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் திருவள்ளுவர் அந்த மாதிரி குறிப்பா பார்த்தாலே விளங்கி கொள்ளணும் அப்படி விளங்கி கொள்றது என்ன பண்ணும்னாரு உன் உடம்புல இருக்கிற உறுப்புல ஏதேன்னு ஒண்ணு கொடுத்தாவது அவரை வாங்கினேன் கையே வேணும்னா கூட கையை வெட்டி கொடுத்துட்டு அவரை கூப்பிட்டு குறிப்பினுள் யாது கொடுத்தும் போல குறிப்பில் குறிப்புணர்வு ஆரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் போல என்ன அவர் எது சொல்லல எதை சொல்லல திருவள்ளுவர் என்னமோ பெரிய ஞானி சிவம் பாருங்க அதனால இப்ப நம்ம வேலூர்ல என்னமோ சொல்ல வந்துமே இந்த சிவலோகத்தே கொடிய கொடி கடை கொண்டிருமின் திருப்புறுப்பை செடி சேருடலை செல நீக்கி சிவலோகத்தே தமை வைப்பான் அவன் வந்து இந்த முடிவா நமக்கு என்ன தருவான் இந்த உடலை உடலை நீக்கி அந்த உணர்வை கொடுத்து மேல சிவலோகத்தில் சேர வைப்பவன் அவன் தான் பெருமான் தான் அதனால் பொடி சேர்மேனி புயங்கந்தன் பூவார் கடற்கே புகவிடுமின் உங்க எண்ணம் எழுச்சி எல்லாவற்றையும் உன்னுடைய திருவடியிலேயே பூமாறு வை அப்படி பூமாறு வைத்துக் கொண்டு புறப்பட்டு போலாம் என்று சொல்லி ரொம்ப அருமையா அழைக்கிறார் அல்லவா விடுமின் வெகுணி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை இந்த கோபம் தான் விடணும் திருவள்ளுவர் ஒரு மாதிரி ஒருத்தர் ஒண்ணு சொல்ல முடியாது சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லினர் <laughs> நமக்கு வர்ற சினத்தினால மற்றவன் வந்து அடி வாங்குறான் அல்லது திட்டு வாங்குறாங்கிறது அல்ல இந்த சினம் யாரை சேருதோ அவனையே கொண்டு போடுமா <laughs> ஆமா சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை துடும் அது என்னது சேர்ந்தவரை யாரிட சேர்ந்ததோ அந்த சிவனை அவனையும் கொண்டுடும் இனமின் அவருக்கு யாரெல்லாம் துணையா இருந்தாங்களோ அவர்களை எல்லாம் சுடும் அகற்றும் பாப்பா எனக்கு காஞ்சி விடுறாங்க நான் அவனை அப்படியே ஒரு வாரம் ஆச்சு பார்த்து நானும் ஒரு முழுக்க போட்டேங்க என் போன காஞ்சி விடுறேன் சும்மா சும்மா ஆகவே எல்லாம் இனமும் ஆகவே ரெண்டாச்சினர் சேர் சினம்ங்கிறது எவங்கிட்ட சேர்ந்திருக்கோ அவனை விடும் தனக்கு யாரெல்லாம் இது வரைக்கும் ரொம்ப இனமா நல்ல நண்பா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வரவும் மாட்டாங்க அது என்ன கற்பிடிச்சிட்டு அவன் நான் போறது எப்போ நிறுத்தி போனேன் இதெல்லாம் எனவே விடும் இந்த குடி இந்த சினம் என்பதை நீக்கிய விடணும் அது வரவே கூடாது என்ன அது நம்முடைய இதுல இகளோடு செற்றம் நீக்கிய மனத்தினர் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் கற்றோர்க்கு தாம்பரம் பாகிய தலைமையர் காமமோடு கடிஞ்சினம் கடிந்த காட்சியர் திருவுருவாற்றுப்படையதெல்லாம் என்ன அருமையா இருக்கு அதெல்லாம் இப்ப நெட்டு பண்ண முடியுமா முன்னூத்தி முன்னூத்தி அறுபது வரி ஒரு பத்து வெண்பார் அதெல்லாம் சின்ன பிள்ளைகள் அப்படியே படிச்சிருப்பா படிச்சிருப்பான்னு சொல்லி தந்தையார் சொன்னதுனால நாங்க படிச்சுட்டோம் இப்ப நெட்டு பண்ண முடியுமா நாலு வரி நெட்டு பண்ண முடியுமா இப்ப அதெல்லாம் அப்படியே சின்ன பிள்ளைகள்ல சொல்லி ஏ அது படுறா ராஜா அது தட்டி கொடுத்தே படிக்க சொல்லலாம் ஒன்னும் அதுக்காக அடிக்க வேண்டியதில்லை இதை படிப்பா இதை படிப்பா இதை படிப்பா இதெல்லாம் ஆனா இளமையில நல்லா வந்துடும் நெட் ஆயிடும் அப்புறம் நாம் அப்படிதான் சிக்கனை பிடித்தது நம்ம ராத்திரி பன்னெண்டு மணிக்கு யாராவது எங்கப்பா திருநாட்டுப்படையில திருச்சீரலை வாய் சொல்லு வைநதி பொருத வாழ் வண்ணுதல் மாலை உடையுடைய திருவர படுமணி இரட்டும் மருங்கில் கருடை கூற்று தன்ன மாற்று கால்களும் தன்ன வேலை மேல் கொண்டு ஐவேறு சேனி முத்திய சொல்லலாம் உலகம் போன்ற ஓங்குயர் விழிச்சீர் அலைவாய் சேரலும் நிலைய பண்பே திருச்செந்தூர் ஆவியன்குடி சீரைதிய உடுக்கையர் சீருடைய வளம் புரியும் வாழ் ஆறு படை வீட்டுக்கு முத முத பாடினது நக்கீரர் தான் திருவிழாட்டுப்பட அப்புறம் தான் அவன் கடைசியில் நம்ம பாடினது நம்ம திருப்பூர் திருப்பூர் அருணகிரியார் அருணகிரியார் ஆனா வாரியார் திருமுருகாட்டு திருமுருகாட்டுப்பட்டெல்லாம் அதிகமாக சொல்ல மாட்டார் திருப்பூலே விட்டார்கள் விடு மின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை ஐயா நீங்க கோபத்தை விட்டா மட்டும் போதாது இன்னுமே உலகப்பற்றுகள் அது இருந்தா தேவலாம் இது இருந்தா தேவலாம் இப்படி அதை விட்டுருங்கப்பா இனிமே அது கூட நமக்கு காலமே இல்லை இனிமே அதையும் நினைச்சிட்டு இருக்காங்க எது ஏதோ பேர பையனை பார்த்துட்டு வந்து தேவலாம் அது அவனுக்கு ஒரு ஒரு சட்டை எடுத்து கொடுத்துட்டா தேவலாம் என்று இப்படி நினைச்சுக்கலாம் கூடாது அதெல்லாம் முடிச்சு முடிஞ்சுப்பா விட்டுருங்க வேட்கை மிகவோர் இனி காலம் இல்லை நமக்கு காலம் அதுக்கெல்லாம் இல்லையா நம்ம விரைவில் போகணும் வாங்கினார் எங்க போகணும் உடையான் அடிக்கு யார் அவர்னாரு நம்ம எல்லாம் அடிமையாக உடையவன் நமக்கு ஆண்டான் வேற யாரு நம்ம ஆண்டவன் அதனால அதனால உடையான் அடிக்கீழ் எப்படி போகணும் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு பிடுமின் பணிவாசுடைய ஆசை பெரும் சாத்தினர் சாத்தின கூட்டம் எல்லா பக்கத்தூர்காரங்க ஏத்தூட்டுக்காரங்க பக்கத்தூர்காரங்க மாதிரி எல்லாத்தையும் அப்படி கூட்டம் சாத்தின பெரும் கூட்டம் இப்படி பார்த்தோம்னு சொன்னா கைலாயத்துக்கு போறது இங்க இருந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஆறு மைல் தூரம் நிக்குது கூட்டம் அதான் பெரும் சாத்து இவங்க ஏறத்தால போறதுக்குன்னா ஒரு ஒரு சப்போஸ் நம்ம அண்ணாமலையாரை பார்க்கணும்னு சொன்னா இந்த ஒரு கூட்டம் ஏறத்தால காலையில் நின்றுதுன்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் பார்க்க முடியும் ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் அந்த மாதிரி பெரிய சாத்துன்னா கூட்டம் பெரும் சாத்தோடு உடன் வம்மின் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுங்க எத்து வீட்டுக்காரங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் சொல்லுங்க நண்பர்கள் தான் சொல்லுங்க முடிஞ்சா நேரா போங்க இல்லைன்னா ஒரு கடிதம் போடுங்க அல்லது போன் பண்ணுங்க இப்ப இல்லை ஆனா இப்ப இருக்கிற வசதி அன்னைக்கு இருந்திருக்குது நம்ம பெரியவங்க எல்லாம் வானுலகமே இங்க இருக்கும் நம்ம எல்லா வசதியும் வச்சுக்கிட்டு அசங்க மாட்டேங்கிற மாதிரி <laughs> இவ்வளவு இந்த வசதியில எந்த வசதி இருக்குது பெரும் சாத்தோடு பெரும் சாத்தினம் எல்லாம் பக்கத்து ஒரு காரங்க பெரும் கூட்டமா அந்த சாத்தின கூட்டம் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படிமின் இதெல்லாம் மணிவாசனுடைய தான் பெற்ற இன்பம் பெருக யான் பெற்ற இன்பம் பெருக வெய்ய மாதிரி தான் மட்டும் அந்த முத்தி பேர் அடையில இதெல்லாம் சொல்லும் போது என்ன தெரியுதுன்னா தன்போல் எல்லாரும் அந்த வீடு பேர் அதனால எல்லாம் அவங்கவுங்களும் ஏத்து விட்டுக்காரங்க அவங்க இருந்தாங்களா எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க பெரும் கூட்டமா போவோம் என்கிறார் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படிமின் எங்க போறோம் நம்ம அடைவோம் நாம் எங்கே போய் சிவபுரத்துள் அடைவோம் நாம் நமக்கு போற இடம் எங்க தெரியுமா சிவபுரத்துக்கு போறோம் செல்வர் சிவபுரத்தில் உள்ளா அந்த அந்த சிவபுரம் தான் பண்ணுவோம் அணியார் கதவது அடையாமி ஆனா அது கொஞ்ச நேரம் திறந்திருக்கும் அர்த்தஜாமம் ஆச்சு கதவை போட்டுக்கலாம் அதனால அத்தியாமத்துக்குள்ள நம்ம போயிடணும் சரிதா ரெண்டாம் காலத்துக்கே போயிடணும் அத்தியாமத்துக்கு போய் போயிடணும் ரெண்டாம் காலத்துக்கு அதனால சீக்கிரம் விரைவா புறப்படுங்க கதவு அடைச்சிட்டாங்கன்னு அப்புறம் போச்சு இல்ல அந்த கதவு அடைப்பதற்கு முன்னே நீங்கள் புறப்படுங்க அடையார் கதவு அடைவோம் நாம் போய் சிவபுரத்தில் யார் கதவு அடையாமே ஆனா அங்க கோயில் கதவு அடையாம மட்டுமல்ல இங்க இருக்கிற உயிரும் அடையாம இருக்கணுமே உயிரோட இருந்தா தானே போயலாம் இல்லைன்னு எங்க போறது பொசுக்குன்னு வாங்க இடம் மூச்சு சுடிமாறி போனாலும் போச்சுன்ட்டாங்க <laughs> அப்படி போடுவாங்க போனா அப்புறம் எங்க போடுறது அதனால இருக்கும் போதே போயிருந்தீங்க வாங்க என்று சொல்லி அணி யார் கதவதடையாமே புடைபட்டு உருகி போற்றுவோம் புடைபட்டுனா மகிழ்ச்சியோடு சொல்லுவோம் போற்றுவோம் ஒருவர் திருவா சொல்லி முடிச்சாருன்னா ஒரு திருவிழாண்டு விட ஒருத்தர் வந்து அஞ்சாம் திருமட ஒருத்தர் பன்னெண்டாம் திருமட ஒருத்தர் திருப்பூர் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பெருமானை பண்ணி பெறணும் அதனால நாம் உடைபட்டுருகி போற்றுவோம் யாரை புயங்கன் ஆழ்வான் புகழ்களை அவனுடைய பெரும் கீர்த்தி சொல்ல முடியாது என்னதுன்னு அவ்வளவு போலையும் நாம் சொல்லுவோம் திருவள்ளுவர் பொருள் சேர் பொழு புரிந்தார் மாட்டு அப்பா புகழ் புகழ்னு சொன்னா ஒன்னே என்னையும் தினமணிலேயோ தினமணிலேயோ வர்றதெல்லாம் கொண்டு குப்பையில போட்டுரு பொருள் சேர் போல் என்றால் பெருமானுடைய போல் பொருள் சேர் போல் திருவள்ளூருடைய அழகாமா அணினா அழகான கதவம் இல்ல அடையாமி புடைபொட்டுருகி போற்றுவோம் என நம்ம நாலு பேர் வாசப்படிக்க போயிட்டோம்னு சொன்னா கதவுப்பட அடைக்க மாட்டாங்க நம்ம இல்லைன்னு வச்சுங்க யாரும் இல்லைன்னு அடைச்சிடுவாங்க அதனால நம்ம என்ன பண்ணோம்னா உள்ள போய் இருந்தோம்னா அவங்க கதவு சாதனை ஐயா இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க ஐயா வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா கதவை அடைக்க மாட்டாங்க அதனால அவங்க அடைப்பா அடையாமல் நாம போயிடணும் அப்படி போகும்போது அவனுடைய புகழையே பேசணும் என்றார் மின் நன்றாக போற்றுங்கள் தொழுமின் கைகூப்பி தொழுங்கள் பூப்புனைமின் கையில மலர் எடுத்து வந்தீங்களா வந்தா திருவடியில் அப்படியே அணியுங்கள் பூப்புனைமின் புயங்கன் தாளே இப்படி கூட சொல்லலாம் பூப்புனைமின் புயங்கன் பெருமான் திருவடியில கொண்டு அந்த மலரை போடுங்க சொல்லலாம் திரும்ப அந்த புயங்கன் எடுத்துக்கிட்டு புயங்கன் புந்தி வைத்து அப்ப ரெண்டுக்கும் சொல்லலாம் பெருமான் திருவடியிலே உன்னுடைய உங்களுடைய மலர்களை எல்லாம் அணியுங்கள் இன்னொன்னு அவனுடைய திருவடியே உங்கள் புந்தியில் வைத்து மனதில் வைத்து வைத்துட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் அவனுடைய திருவடியை மனதில் வைத்துக் கொண்டு நமக்கு ஏதேனும் அல்லல் வந்ததுன்னா அதை தூக்கிறீங்க அல்லல் என்ன செய்யும் அறிவினை என்ன செய்யும் தொல்லை வல்வினை சொந்தம் தான் என்ன செய்யும் என்ன செய்யணும் அடைவோம் தானே அதை பார்த்தானே அதான் அணியா உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்க நாழ்வான் போர்களை அடுத்த பாட்டுங்க புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கன் தாளே அவனுடைய திருவடியிலேயே பூவை அணியுங்கள் அந்த புயங்கன் தாளே புந்தி வைத்து பெருமான் திருவடியே மனசுல வைத்து வைத்துக் கொண்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் பெருமான் திருவடி நம்மகிட்ட போது அல்லல் எம் செய்யும் அறிவினை எம் செய்யும் தொல்லை வல்வினை சொந்தம் தான் எம் செய்யும் அது கூட இடரினும் அது இடர் வந்தாலும் இங்க வரவே இல்லை வராது அப்படி அதனால ஆமா எல்லா அல்லலையும் இகழ்மின் மற்ற அல்ல நம்ம என்ன செய்யும் அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் அல்லவா அதெல்லாம் கொண்டு போடுங்கப்பா எனவே இந்த பாட்டு நிகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாழ் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சுன்று நெஞ்சம் உருகி நிற்போமே அதனால் பொறுப்பு பொறுப்பு சீக்கிரம் வாங்க அங்க போய் நம்ம பெருமான் திருமணிலே அந்த அடியோடெல்லாம் அருமையாக கண்ணீர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இருப்பார்கள் அது அந்த கூட்டத்தில் நாமும் காதலாகி கசிந்து மண்ணீர் கண்ணீர் மல்கி ஓதுவோம் வாங்க என்றெல்லாம் அழைக்கிறார் ரொம்ப அருமையான இது மாண்புமிகு அமைச்சர் இப்படிலாம் பாருங்க தான் பெற்ற இன்பத்தை மற்றவனும் பெறணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பாடுபடுறேன் இல்லைன்னா தான் பெற்ற இன்பத்தை பெற்றுக்கிட்ட மேல போயிடலாம் இல்ல நான் தான் பெற்றதை மற்றவங்களும் பெற நினைக்கிறேன் பாவம் அதனாலதான் இவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் அழைக்கிறார் ரொம்ப அருமை பாருங்க இந்த பாட்டு சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தால் வணங்கி நாம் நெகிடும் அடியார் முன் நெஞ்சம் முடிக்க நிற்போம் நிற்பா நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமீ நிற்பார் நிற்க அது என்னன்னா இந்த வினை நீக்கம் இருந்தாதானே வர முடியும் ஒரு கால் அவங்களுக்கு வினை வயப்பட்டிருந்தாங்கன்னு அவங்க எப்படி வர முடியும் அவங்க திருவரும் அவ்வளவுதான் அவங்க நிற்பார் நிற்க அவங்களுக்கு இன்னும் பெரியவர்கள் கூட்டி வைக்கல விட்டுருவோம் ஆனா நாம எல்லாம் படுத்துருவோம் அதாவது நீங்க பெரியவர்கள் கூட்டு வைக்காதவர்களே நாம அழைத்தாலும் வர முடியாது அழைச்சிட்டு போகவும் முடியாது அதனால அதனால நிற்பா நிற்பா திருவருள் விரைவாக அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் என்று நம்ம அதை வேண்டிக்குவோம் அவ்வளவுதான் ஆமா தான் ஆமா அவ்வளவு பேரும் என்ன பண்ற அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவர்களுக்கெல்லாம் கிடைச்சது அந்த அவரு கல்யாணத்துக்கு போனவங்க எத்தனை பேரு இல்லைங்களா வடபாய சாப்பிட்டாங்களோ இல்லையோ எல்லாம் வீடு பேர் எடுத்துட்டாங்க இந்த வடபாயத்தை எல்லாம் முடி உடப்பட போடுப்பான்ட்டு அதனால ரொம்ப அருமையான அமைப்பு என்ன பண்றது அப்புறம் எந்த எந்த பாட்டு நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் நில்லா உலகிறது இந்த உலகம் நிலையாத உலகம் அந்த நிலையாத உலகத்தில் நாம நிக்க வேணாம் வாங்க அப்படின்னாரு இனி நாம் செல்வோமே இங்கே திரு சிவபுரத்துக்கு செல்வோம் பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கனாழ்வான் பொன்னடிக்கே செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமேனி அப்படியே தங்கத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படியே பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி போதும் ஒருத்தர் சொல்லிவிட்டா தெரியாது <laughs> யாரு அவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் ஒரு மாண்புமிகு அரசர் சேர்மான் பெருமாள் அதனால பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி ஒரு பொன்னார் மேனி இல்ல இது கேட்டு நம்மள நம்மையே கேட்கற மாதிரி அதனால சாமி எப்படி அவர் நிறைய இருக்கிறாரு தங்கத்தை நீ பாத்திருக்கீங்களப்பா அது அதே அதே இது எப்படியோ அது அங்க வண்ணம் விண்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்ச்சது என்னமோ எல்லாம் பெரியவங்க இந்த பெரியவங்க பாடின பாடல்லாம் அதனால அதனாலதான் அதெல்லாம் படிச்சுட்டு இந்த கவிதை கவிதையெல்லாம்